பேராசிரியர் பொண்ணு ஒரு எழுதியிருந்தாங்கன்னா ஒளியாகி இல்ல ஒளி தருகின்ற முப்பொருளும் ஆகி என்று ஒளி தருகின்ற முப்பொருளும் ஆகி என்று எழுதிருவாங்க அவ்வளவுதான் முப்பொருள் எது சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகவே ஒளியாகி ஊனாகி ஊன் என்றால் உடம்பு உயிராகி அதற்குள்ள இருக்கிற உயிர் உண்மையுமாய் இன்மையுமாய் ஏப்பா உண்மையுமாய் இன்மையுமாய் இந்த மாதிரி வருகின்ற இடங்கள் தான் நமக்கு நல்லா தெளிவா தெரியணும் ஒண்ணு உண்மையுமாய்னு சொல்லிட்ட வம்பு இல்ல அல்லது இன்மை என்று சொல்லிட்ட வம்பு இல்ல உண்மையுமாய் இன்மையுமாய் விளங்கலையே சொல்லணுமா நல்லா இருக்குது உண்மையுமாய் உண்மையுமாய் இன்மையுமாய் இன்மையுமாய் அது உரையாது தலையான உரைன்னு அர்த்தம் தலையான உரை இருக்குல்ல அதான் எங்க ஆசிரியர்ல ஒருவர் எங்க மகாத்வான் தனமான ஐயா திருக்குறள் உறவில கழுதினவங்க இந்த மாதிரி சொல்லுக்கு சொல்லு ஒரே சொன்னா கடுங்கோந்துடும் வந்துடும் அவர்லாம் இலக்கிய நடத்தினது பிச்சை தான் ஏதோ ஒன்று ரெண்டு நாங்க சொல்றோம் அது மாதிரி வானாகி வானாகி நிலனாகி நலனாகி அப்படி ஒரு சொல்லக்கூடாது இல்ல சில தெரிந்ததை அவங்களே விட்டுணும் தெரியாத மட்டும்தான் நம்ம சொல்லணும் ஒளியாகி என்பதற்கு வேணா விளக்கம் சொல்லலாம் மற்றதெல்லாம் தெரியுமே வழி என்பதற்கு விளக்கம் தெரியும் அல்லவா என்று தெரியும் ஆகவே இப்படி இருப்பது உண்மையுமாய் இன்மையுமாய் கொஞ்சம் நல்ல ஒரு இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அல்லவா இதுக்கு முன்னால என்ன தொடர் ஊனாகி உயிராகி பெருமான் எப்படி இருக்கிறான் நம்முடைய ஆகிய நம்மிடத்துலன்னு கேட்டா இந்த ஊனாகி ஊன்னா உடம்பு உடம்பாக தெரியுது இது வந்து கண்ணால பா தெரியுது உடம்பாகவும் இருக்கிறான் உயிராகி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிராகவும் இருக்கிறான் அப்ப என்ன தெரியுது இந்த உடம்புன்னு சொல்லுகின்ற பொழுது எல்லாருக்கும் தெரியுது உயிர்னு சொல்லுகின்ற பொழுது தெரியல அதான் உண்மையுமா இன்மையுமா அப்ப ஊன் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப உடம்பாவெல்லாம் இருக்கிறானா கையா இருக்கிறானா விரகலா இருக்கிறானா நெஞ்சாக இருக்கிறானா என்று சொல்லும்போது தெரியுது உயிராகி உயிரை யாரு பார்த்தா தூங்கையில வாங்குகிற மூச்சு சுடி மாறி போனாலும் போச்சுட்டான் ஆனா அது உயிர்னு பேரு அதுதான் ரொம்ப அருமையாக இவங்க தம்பி எல்லாம் படிச்சவங்க எல்லாம் அதெல்லாம் தெரியும் சேனாவரியன் ஒரு நல்ல பெரிய உரையாசிரியர் அவர் சொன்னார் உயிர் எத்தன்மைத்துன்னு ஒருத்தன் கேட்டான் உயிர் எப்படிப்பட்டதுன்னு கேட்டார் உணர்தற்குரியதுன்னு உணர்தற்குரியதே தவிர கண்ணால் காண்டற்குரியது அல்ல உணர்தற்குரியது என்ன உணர்தற்குரியது இருக்குன்னு உணர முடியும் ஏன் ஆட்டப்பாட்டம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் இருக்குன்னு தெரியுது ஆட்டப்பாட்டம் அணுகி போச்சுன்னு வச்சுக்கோங்க என்னப்பா அட பாரு மூச்சு இருக்கான்னு பாரு என்ன ஐயோ வாய புழக்கிறாருப்பா அப்படின்னாரு நெஞ்ச தொட்டுப்பாரு இங்கேயும் தொட்டுப்பாரு இல்ல எனவே இங்க தொட்டும் இங்க தொட்டும் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னவன உயிரும் இல்லைன்னு தெரியுது அப்ப உயிர் எப்படி தெரியுதுன்னு கேட்டா கண்ணால பாக்கல நடக்கிற வரைக்கும் இருந்துன்னு வச்சுக்கிட்டோம் போட்ட உடனே கட்டையை போட்ட உடனே போயிட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்ப எவனும் கண்ணால பார்த்ததில்ல அதை போற போக்குல பாருங்க சைவ சித்தாந்தம் பின்னால உயிரியல்புன்னு பின்னால விளக்குது சேனாவரையும் தொல்லாப்பி திரு சேனாவரை எந்த உதாரணம் காட்டலாமல் எந்த உதாரணம் காட்டினார் உயிர் எத்தன்மைத்து என்றபடி உணர்தல் தன்மைத்து உயிரை கண்ணால் காட்ட முடியாதப்பா இருக்கு இல்லைங்கிறத இந்த இங்க கையை பார்த்தோ நெஞ்சை பார்த்தோ அவனுடைய செயலை பார்த்தோ விளங்கலாம் கண்ணெல்லாம் மூடி போய் மூச்சு நின்று போச்சுன்னு ஆன்ட்டானுச்சுங்க சரி சார் போயிட்டு அவர் கதையை முடிச்சு விட்டார் அப்படின்ற அதனால உண்மையுமா இன்மையுமாய் இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் கோணாகி கோன்னு யாரு தலைவன் எல்லாம் உரிய தலைவனாக இருக்க ரொம்ப அருமையாக ஒரு புறநானூறு பாட்டு அரசி நீ எங்களுக்கெல்லாம் அரசாக இருக்கலாம் மூவேந்தில் ஒருவராக இருக்கலாம் அப்பெல்லாம் இந்த கூட்டணி கிட்டணி அல்ல நான் ஆணையிட்டால் அப்படிலாம் இருந்த அரசு அது இது சும்மா பூனை இட்டால் இது என்ன பண்ண போகுது அடுத்தவன் என்ன சொல்றானோ தினமும் ஏங்கிக்கிட்டு நெஞ்சு வச்சுட்டு இருக்கணும் அப்படி இல்லை அப்பெல்லாம் ஏகாதிபத்திய அரசு அதனால இப்போ கணவன் அப்பா இருந்தா மகனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உரிமை இருந்த ஒரு காலம் அதனால அந்த அந்த காலத்துல அந்த தலைவனாக இருந்தார் அப்படி இருக்கிற தலைவனாக இருப்பவன் அதுதான் வந்து கோணாகி என்று சொல்வது தவிர அந்த கோன் இருந்தா சொன்னார் தம்பி நீ எல்லாம் அரசர்க்கெல்லாம் அரசன் மூவேந்தன் ஒருவர் தான் அதுல ஒரு யாரும் மாற்றம் இல்லப்பா ஆனாலும் உன் தலை பணிய வேண்டுவதில்லை யாருக்கு ஒரு மனிதன் மனிதனை கண்டு பணிய வேண்டுவதில்லை ஆனால் முக்கச்செல்வர் நகர்வலம் செயற்கு பணிகனின் தலையே உன் தலை முக்க அங்கேயும் முக்க தான் எல்லாம் சிவபெருமானை பற்றி தான் குறிப்பு சிவபெருமானை பற்றிய குறிப்பு தான் சங்கலிகத்திலேயே நிறைய இருக்கு அடுத்தது திருமால் அடுத்தது திருமால் அடுத்தது திருமகள் அப்புறம் முருகன் நான்முகன் அங்கங்க இருக்குது இருக்குது நீங்களா விநாயகர் ரொம்ப குறிப்பே இல்லை இருப்பே இல்லை அதனாலதான் இவெல்லாம் பிற்காலத்துல அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது இந்திரன் வேண்டிய அளவில் இருக்குது இந்திரன் இந்திர விழுவர் எடுத்த காதின்னு ஒரு கதையை வச்சிருக்கிறேன் இந்திரன் எனக்கு தெரிஞ்சதே வந்திருக்கிறேன் தேவர் நிறைய வந்திருக்கிறாங்க தேவரணையர் கைவர் அவரும் தான் மேவன செய்துள்ளார் நம்ம ஐயா போற போக்குல தேவரும் கைவரும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பாத்தீங்கல்ல தேவரை பத்தி ஏன்னாரு இந்த பையலும் எவனும் திருத்தாம நான் நினைச்சது சொல்லிட்டு இருப்பேன் அந்த பையலும் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா கற்பகதரும் காமதேனும் இருக்குது அதனால உண்டு கொளுத்தா தின்னு நண்டு கொளுத்தா வலையில இருக்காது எது வேணாலும் பேசிட்டு இருப்பாங்க இந்த கைவன் அப்படி தான் தேவரணையர் கைவர் ஏயோ அங்க இருக்கிற தேவரையும் இங்க இருக்கிற வந்து முட்டாளையும் சொல்லினாரு ரெண்டு பேரும் செயல்ல ஒண்ணுதான் போடா அப்படின்னாரு அவரும் தான் மேவனை செய்துள்ளான் இந்த பையில தான் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவனும் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான் போடான்னு வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் இதெல்லாம் என்ன உரை செய்யறது என்ன உரை செய்யறது திருவள்ளுவரை போய் கடவுள் கொள்கை இல்லைன்னு சொன்னா முழு பூசணிக்காய இவள் உண்டு சோத்துல வச்சு மறைச்சதுன்னு அர்த்தம் பழமொழி இங்க இருக்குதா இல்லையா முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரின்னு சொல்றது வேண்டிய இடத்துல இருக்குது அவருக்கு வானுரையும் தெய்வத்தூள் வைக்கப்படும் இன்னும் பீரோக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்குது வானுரையும் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அவன் இங்கதான் இருப்பான் ஆனாலும் அதுக்குள்ள வச்சு செய்ய வேண்டிய ஆள் அந்த ஆள் அப்படின்னு அப்படிங்களா அப்படின்னு அதெல்லாம் என்ன ஒரு எழுதுறது என்ன ஒரு எழுது அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படியே போட்டு இப்படி எல்லாம் பேசுகிறாரு பேசுகிறாரு சிவம் அது போட்டும் எனவே இப்படியெல்லாம் அந்த இது உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி கோன்ன தலைவன் உயிர்களுக்கெல்லாம் இன்னும் தலைவனாக இருக்கிறார் அதனாலதான் நம்முடைய சொல்ல அது வட சொல் தான் இருந்தாலும் பதி என்று சொல்லுகிறோம் பதின்னு என்ன தலைவன் அர்த்தம் யாருக்கு தலைவன் பசு பதி பசு பசுன்னா உயிர்களாகிய நமக்கு நமக்கெல்லாம் தலைவன் பசுபதி என்று பின்னால வந்தவங்க இந்த சொல் பின்னாலதான் வந்தது ஆனா கோணாகி யாருக்கெல்லாம் உயிர்களாகிய நம் அத்துணை பேருக்கும் தலைவனாக இருக்கின்றான் யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என்று சொன்னார் அது என்ன யான் எனது என்ன சொல்றான் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிறான் பல வார்த்தை செய்யறான் அது நடந்து விட்டால்ங்கிறான் ஏன் போகும்போதே அபசகுணம் நடக்காதுன்னு தெரியுது நினைச்சதெல்லாம் நடந்தது நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதடா எல்லாம் சினிமா பாட்டிலே வச்சுட்டான் ஒரு காலத்துல பரவாயில்ல இப்ப அதெல்லாம் இருக்க பாத்தீங்களா அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி பாட்டே இருக்குதா ஏதேனும் ஒன்று எடுத்து சொல்ல முடியாத பாட்டா இருக்குது அப்ப திரைப்பட பாட்டே எடுத்து சொல்ல மாட்டேங்க நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதடா அப்படியே இருந்தா தெய்வம் இருக்குது நீ நினைச்சது நீ ஆணையிட்டால் அதனாலதான் பாருங்க நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏன் அது நடந்தாதானே எங்க சுத்தி இறங்குற செவினி எங்கிட்டதான் தான் வந்தாவணும் போங்கப்பா இது இன்னைக்கு வருவீங்க அல்லது நாளைக்கு வர போறீங்க அல்லது நாலு வருஷம் கழிச்சு வர போறீங்க அவ்வளவுதானே தவிர ஒரு காலையில இங்கதான் வந்தாவணும் சந்தேகமே இல்லை ஓ ஆகவே கோனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி இப்படி யான் யான் சொல்றது யாரு உள்ளிருக்கின்ற ஆள் தான் ஏன் இவன் செஞ்ச வினையில ஆணவம் டன் டன்னா சண்பகலாரில ஏத்தலாம் அந்த அளவுக்கு ஆணவம் இருக்கு அதனால அந்த ஆணவத்தை எல்லாம் அடைக்க அது அது செஞ்சு நடத்தி அந்த ஆணவம் அடியணுமே அதுக்காக என்ன பண்றாரு அவன் அந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறார் பேச வைப்பதும் யார் பெருமான் தான் அதனால யான் எனது எனதுங்கிறாங்க எனதுங்கிறது என்னது அல்லவா நம்முடைய பொருளா இருக்கிறது நம்முடைய பொருளாக இருப்பதெல்லாம் நாமா பெற்றதா இல்ல அவன் தர வந்தது தர வந்ததுதான் அல்லவா பொருள் சொல்றது பா அந்த அமைச்சல் இருந்தாதான் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான் அல்லவா அப்படி இருந்தது அதெல்லாம் வைத்துத்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரி நீ அவனை சொல்லி குற்றம் இல்லப்பா உள்ளிருந்து ஆட்டுகின்றான் பெருமான் அதனால் ஆடு ஆடுகிறான் பாட்டு யார் ஒருவர் படா படாதார் அது அப்படியே ராமலிங்க சுவாமிகள் வாங்கினார் வாங்கி பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணி வித்தால் பணிகின்றேன் பதியே நின்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன் அதை வாங்கி இந்த ஆட்டு வித்தார் ஆரோர் ஆறாதாருங்கிற தாண்டகம் ஆறாம் திரும்புற அதை வாங்கி அப்படியே இவர் என்னன்னா அது கொஞ்சம் என்னன்னு கேட்டா ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்குது ஒரு எம்ஏ அது மாதிரி ஒரு லெவல்ல இருக்குது இது பார்த்தாரு பிளஸ் டூ பையனுக்கு வழங்குற மாதிரி அடிச்சார் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் நீ இங்க எனக்கு இந்த இத்தனை பாட்டு பாடணும் இத்தனை பாடணு பாடணும்னு நினைச்சா அத்தனை பாட்டு தான் பாடுவேன் அதுக்கு மேல ஒரு அணு கூட என்னால பாட முடியாது நீ நினைச்சா பாடுவேன் பணி வித்தால் பணிகின்றேன் பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் தினமும் வந்து நீங்க முருகன் கோயில் இருக்கு குமரன் கோயிலுக்கு வந்துட முடியுதா முடியலையே நினைக்கிறது பனால் பல நாள் இருக்குது முடியுதா நினைச்ச சார் எங்க நடக்குது போங்க என்ன நம்ம நினைக்கிறது தானே தவிர எது நடக்குது புறப்பட்டனுங்க அந்த நேரம் பாருங்க அங்க இருந்து திருச்சியில இருந்து சிவனடியார் திருக்கூட்டத்துல ஒரு போன் வருது திருவண்ணாமலைக்கு வர்றேன்னு நாம லாங்க போன போது அருமையா உதவுனாங்க எப்படிங்க உதவாம இருக்கிறது உடனே போன எடுத்து அதை பத்தி பேசினேன் பேசினேன் போனேன் அதோட போச்சு போக மாட்டேன் இன்னைக்கு இது அண்ணாமலையார் தரிசனம் எதோட போச்சு போனோட போச்சு அனுபவம் இருக்கா எத்தனை பேருக்கு எத்தனை நாள் அனுபவம் பாதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் உன்னை நான் இன்று அனுபவிக்கணும்னு நினைத்தாதான் இருந்தாதான் அனுபவிக்கலாம் தர இல்லைன்னா திருவண்ணாமலையே பக்கத்தில் இருக்கட்டும் சார் கோபுரத்துக்கு எழுத்த ஊடு என் ஊடு அப்படி இருந்ததுனால மட்டும் போயிட முடியாது குழைவித்தால் குழைகின்றேன் இதெல்லாம் நம்முடைய அனுபவத்திலே தெரியும் நம்ம எத்தனை நாள் வந்து எல்லா தெய்வத்திலையும் தெய்வங்கிட்டையும் போய் இருந்து அழுதுருக்குமா இல்ல அழுதுருக்குமா என்றாவது ஒரு நாள் அந்த அனுபவம் கிடைக்கணும் எந்த மூர்த்திலயா கிடைக்கலாம் தட்சாமூர்த்தி அடாராளா ஒரு மூர்த்தி என்னைக்கு இப்படி எங்களை கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க என்று சொன்னார் அதுபோல அண்ணாமலை பெருமானே அடியேனே என்று ஆளுவையோ என்று ஒரு நாளைக்கு தோண்டி அப்படி ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னா அன்னைக்கு நம்ம வணங்கினதா அர்த்தம் ஒரு நாளைக்கு சண்டிகேஸ்வரன் அல்லது ஒரு நாளைக்கு பெருமான் அல்லது பெருமாட்டி அல்லது நடராஜா அல்வா நம்ம நடராஜா பத்தி நம்ம நீங்க வந்தீங்களா மனோகரன் தெரியல நம்ம ரெட்டியார் தான் ஒரு தரம் ஒரு குறிப்பு ஒண்ணு சொன்னார் நான் அதுல இருந்து ரொம்ப வந்து இன்னைக்கு கூட நம்ம ஐயாவோட போன போது போனோம் நம்ம பெருமானை பார்த்துட்டு அண்ணாமலையார் பெருமானை பார்த்துட்டு வளமா வர்றோம் வந்தா அப்படியே நேர எதுக்கு போயிடலாம் அம்மன் கோயிலுக்கு போயிடலாம் போன நடராஜா பார்க்க முடியாது அதனால என்ன பண்ண அம்மன் கோயில் அப்படி போயிடாம கொஞ்சம் இப்படி வந்தோம்னா இந்த மூலையில் நடராஜா இருக்கார் இல்லைங்களா நடராஜா இருக்கிறார் அந்த நடராஜாவையா நாம வந்து இப்படி நீங்க இப்படி இப்படி நேரா அப்படி இருக்கிறதுல இந்த புறம் நின்று பார்த்தா உங்களை பார்த்த மாதிரி இருக்காது நீங்க கொஞ்சம் இந்த புறம் தள்ளிபடி நின்று பாருங்க என்று வந்தா என்னும் எம்பெருமான்தன் திருக்குறிப்பு அப்பாதாங்க குழைகின்றேன் நீ எந்த எந்த எந்த இடத்துல எந்த முறையில என்னை வந்து இந்த மாதிரி குழைய முடியாது செய்யறியோ அன்னைக்கு தான் குழைய முடியும் அது வரைக்கும் வெறும் பாட்டு தான் படிக்க முடியும் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் நம்ம வீட்டுல அருமையா நமக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் சமையல் பண்ணி அருமையா சாம்பார் ரசம் வடபாயசோட வச்சிருக்கிறாங்க வச்சா மட்டும் போதாது இலைய போட்டா மட்டும் போதாது இலையில உட்காந்து பருமாறினா மட்டும் போதாது சிவ சிவ பருமாறினதுக்கு முன்னாலே நாம போய் உட்கார்ந்தா மட்டும் போதாது என்ன ஊட்டி விடுவாங்களா என்ன சின்ன பிள்ளையான ஆமா போதாது ஏன் எடுத்து சாத்தையும் பருப்பையும் போட்டு பேஞ்சு அது தலையில சாம்பார் ஊத்தும் பிசையும் போது யாரு வெளியில கதவை தட்டான் பாரு பார்த்தா தந்தி சீரியஸ் ஸ்டார்ட் இமீடியட்லி வந்தது ஒளிஞ்சுது வடையா பாயசம் திம்பிங்களா திங்க முடியுமா வடை இருக்கு பாயசம் இருக்கு எல்லாம் தான் இருக்குது பிசைஞ்சு விட்டீங்க என்னது இது ஸ்டார்டிங் பண்ணிட்டியா ஐயோ ஏன்னா சரி ஏதோ ரெண்டு வாயில போட்டு அப்படி விட்டு போடு நீயும் போடு மற்றதெல்லாம் வேலைக்காரிட்ட கொடு கதை போட்டு போச்சு குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் இங்க சமையல் செய்தால் மட்டும் இலையில் பருமாறினால் மட்டும் நாம இலையில உட்கார்ந்து பிதஞ்சால் மட்டும் போதாது கடைசி வரை சாப்பிட்றதுக்கு திருவருள் இருந்தாதான் முடியும் இதெல்லாம் சொன்னா கையால் ஆகாதவன்பாங்க எல்லாம் அவங்க அனுபவத்தில் பார்த்தா தெரியும் இதை நம்ம சொல்லக்கூடாது அவங்க அனுபவத்தில் காண்க அவங்களுக்கு வர்ற அனுபவத்தை வச்சாதான் எனக்கு முடிவு தெரியும் இல்லைன்னா என்ன சுய எடுத்தாலும் ஜாமி ஜாமின்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க ஆமா அதை பத்தி கவலைப்படப்படாது ஏன் மணிவாசகரே இந்த மாதிரிலாம் சொல்லி சிரிச்சிருக்காங்க நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடையுது உள்ளுக்கிற நாள் அப்படிதான் சொல்லும் அதுக்காக நம்ம கவலைப்படுறத போய <laughs> சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் அது மாதிரி சிரிப்பதையோ அழுவதையோ பத்தி எனக்கு வரப்படக்கூடாது நம்முடைய காரியம் நமக்கு முக்கியம் அதனால் எனவே இப்படியெல்லாம் அந்த கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி ஆனா அவன் இருந்துதான் ஒவ்வொன்றும் செய்யப்படுகிறது இருந்தாலும் என்ன பண்றான் இவன் யான் எனது இந்த வீடு கட்டுறதுங்க நான் பட்டா பாடு நாய்ப்படாத பாடுங்க ஒவ்வொரு ரூபாயும் ரத்தங்க ரத்தங்க ஏன் யான் எனது என்றெல்லாம் இப்படி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி இப்படியெல்லாம் இவன் பேசவும் செயற்படுவாக இருக்கிறதெல்லாம் கூட அவன் செஞ்சு வைக்கிறான் அல்லவா இப்படியெல்லாம் நின்றாயை இப்படி இருக்கின்ற பெருமானாகிய உன்னை என் சொல்லி வாழ்த்துவனி வானன் வானென்று சொல்லவா மண்ணென்று சொல்லவா வழி என்று சொல்லவா ஒளி என்று சொல்லவா ஊனென்று சொல்லவா உயிரென்று சொல்லவா இது எல்லாம் இப்ப இந்த இது நான் என் சொல்லி வாழ்த்துவனேன்னு முடிக்கிறார் இத ஒரே வரியில இதனுடைய கருத்துரை சொல்லணும் திருவாசக கருத்துரையா இருக்கணும் சொல்லாமா பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் ஆமா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் ஓனாகி யான் என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே பெருமானியே நான் என் சொல்லி வாழ்த்துவேன் எதை சொல்லி நான் வாழ்த்துறதுப்பா என்றார் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் இதுதான் கருத்துரை இதெல்லாம் திருவாசக பாட்டுக்கு திருவாசகமே கருத்துரை ஆகும் ஆகும் இப்படி இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமான் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி ஒரு பெரிய ரகசிய குறிப்பை இவர் தான் சொல்றார் வேற யாரும் சொன்ன மாதிரி படல நீங்கள் திருமுறையெல்லாம் படிச்சவங்க தான் படிச்சுட்டு வரீங்க அநேகமா தேவர்கள் வாழ்த்துவது எதற்கு என்று ஒரு வினாவை எடுத்துக்கொண்டு திருமுறையில் காணும் விடை என்ன என்றும் எடுத்து ஆராய்ந்தால் இங்க இருக்கிற மாதிரி படங்கள்ல இருக்கிற மாதிரி படலை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பல்ல இருந்தது என்று சொன்னால் தலை கொண்டு போற்றுவேன் ஐயா பதினோராம் திருமுறையில் இருக்குதியா அல்லது ஏழாம் திருமுறையில் இருக்குதுன்னு சொன்னா ஏற்றுக்கொள்றேன் ஆனா அவளை படலை எனக்கு படலை அப்போ வானவர்கள் வாழ்த்துவது எதற்கு அவர் தன்னுடைய சென்னியை நிலத்தில் தாழ்த்துவது எதற்கு அப்படின்னா தான் கண்டுபிடிச்சாரோ இங்க இருந்தவர் மாண்புமிகு அமைச்சர் அதனால மாண்புமிகு அமைச்சராக இருந்த மணிவாசக பெருமான் இங்க இருந்தவாறு சொல்றாரு எனக்கு தெரியும்டா அதெல்லாம் என்னத்துக்காக வாழ்த்துறாங்க வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் அங்க இருக்கிற தேவர்கள் வாழ்த்துவதெல்லாம் எல்லாம் தான் தான் வாழணுங்கிறதுக்காக தான் சாமி இந்த கற்பகதரை விட்டு என்னை விட்டுடாது கீழே இந்த காமதேனை விட்டு என்னோட கீழே விட்டுடாது என்று சொல்லி தான் இருக்கணும் தான் வாழணும் அதுக்காகத்தான் செய்யறது தேவருடைய தகுதியா தான் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் அதுக்காக தான் வாழ்த்தலாம் வேற எதுக்கும் இல்லைன்னா மனம் நின்பால் தாழ்த்துவதும் அவனுடைய தன்னுடைய மனதெல்லாம் உன்னுடைய திருவடியில் வைப்பது எதுக்குன்னு கேட்டா தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சிவ சிவ இல்ல தாம் உயரணும் தம்மை மற்றவன் வணங்கணும் இதுக்காகத்தான்ப்பா பார்த்தீங்களா ரகசிய குறிப்பு பார்த்தீங்களா தேவர்கள் வாழ்த்துவதும் மனநின்பால் தாழ்த்துவதும் எதற்கு என்றால் வாழ்த்துவது தாம் வாழ பெருமானை மனதில் நின்று அமைப்பது தாம் உயரவும் தம்மையெல்லாம் பிறர் தொடவும் ஆம் என்று சொல்ற இப்ப நம்ம கூட இப்ப எஜமா எஜமாங்கிறது எதுக்கு பின்ன ரொம்ப அப்படியே எல்லாம் செய்யறதுக்கா யார் என்னன்னு சொல்லல எல்லாம் ஒரு மாதத்தில் காண்க நல்ல எல்லாம் இப்ப எஜமா எஜமாங்கிறாங்க ஆமா அதெல்லாம் வந்த பிறகு உட்காந்துட்டா நாம நமக்கு அந்த அங்க இருக்கிற பியூன் எஜமான் ஆயிடுறான் பியூன் அப்ப இப்ப எங்க பாக்குறது ஐயா எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஆமா இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் எஜமா உங்களுடைய அருமையான வாக்குகளை எங்களுக்கு அறியுங்கள் அப்படிங்கிறது எதுக்கு வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் நம்ம கிட்ட மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி அப்படிதானே இருக்குது கடமை செய்யவா நமக்கெல்லாம் செய்யவா செஞ்சா நல்லது செஞ்சா நல்லது செய்கின்றவர்கள் வாழ்க அதனாலதான் நான் சொல்றது சும்மா வேடிக்கையா சொல்றது ஓட்டு போடுறதுங்கிறது நம்ம தொகுதியிலேயே இருக்கணும் அந்த வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் இந்த கதை தான் அவங்க கதை அல்லவா மனம் நின்பால் தாழ்த்துவதும் உங்களை எல்லாம் அப்படியே என்னுடைய தாய் என்று தந்தை என்றும் நீங்க எல்லாம் இது என்று சொல்ல வேண்டும் வாக்கால பெருமக்களே என்றெல்லாம் சொல்வதெல்லாம் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி நாம் எல்லாம் செல்யூட் அடிக்கிறதுக்காகத்தான் அல்லவா இப்படி எல்லாம் இருக்கிற வானிலை ஒழிந்து உண்மையிலேயே நம்மை போல அது போல அந்த மாதிரி அந்த தொகுதியில் இருப்பவர்களை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா கட்சி வேறுபாடின்றி நம்முடைய குழந்தை சின்ன குழந்தை பிறந்து பதினெட்டாம் நாள் வந்து வீட்டுக்கு அழைச்சா கூட சொல்லணும் அவங்ககிட்ட அப்படி ஒரு உறவு இருக்கணும் ஆமா நம்ம தொகுதியிலே இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கணும் ஐயா வரணும் அந்த தொகுதியில என்ன நல்லமை நடக்குதோ என்ன தீமை நடக்குதோ அவர் இல்லாம இருக்கக்கூடாது அப்படி அப்படி ஒரு பெருமை நாமும் கொடுக்கணும் அவர்களும் நமக்கு செய்யணும் அப்படியெல்லாம் ஒரு சமுதாயம் வளருமானால் நல்லது இல்லாதவரை சும்மா வெறும் வீண் தண்டம் கோடான கோடி பணம் தண்டம் தான் அவனும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கட்சியை மறந்துடணும் நாமும் அவன் கட்சியை மறந்தோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த தொகுதியில் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் அவங்க வரணும் தெரியல எனவே இது போட்டு நம்ம இங்க திருவாசத்துல வாங்க நீங்க அல்லவா உலகியல் போனோம் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் அவர்கள் வாழ்த்துவதெல்லாம் தாம் வாழ்வதற்காகத்தான் மனம் நின்பால் தாட்டுவதும் உன்னிடத்துல திருவடியில செலுத்துவது காரணம் என்னன்னா தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி தாம் உயரவும் தம்மை ஏனைய உயிரலெல்லாம் வாழ்த்த வேண்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் பெருமானி அடியேன் உன்னை வாழ்த்துகிறேன் எதற்கென்றால் எதற்கென்றால் அடியேன் ஒரு பயன்கருதான் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன் எனக்கு தெரியாது வேற ஒண்ணும் இல்லை என்ன பயன் கேட்டா நான் உயரவோ நான் வாழவோ என்பது அல்ல பெருமானே பின் என்ன சூழ்த்து மதுகரமுறலும் தாரோயை ரொம்ப அருமை சூழ்த்து மதுகரம் முரலும் தாரோயை தார்னா மாலை மதுகரம்னா வண்டு இந்த வண்டுகள் என்ன பண்ணுதான் எப்ப பார்த்தாலும் பெருமானுடைய அந்த மார்பகத்தில் அப்படி அப்படி வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கான் ஏன்னரு அவன் அணிந்திருக்கிற கொன்றை மாலை அது அப்படியே நறுமணமும் அப்படி தேனும் சொட்டுது அதனால் வண்டுகள் அப்படியே போய் போகுதான் மதுகரம் உரலும் தாரோயை இங்க தார்னு மாலின்னு அர்த்தம் ஆனாலும் கொன்றை மாலின்னு வைத்துக் கொள்ளணும் இல்ல அதனால அங்க பெரியவங்க எல்லாம் ஒரு எழுதினாங்கன்னா தார் என்று கொன்றை மாலையை குறித்தது என்னை அது வந்து அவர் அணியாராதலின் அது வந்து அவர் அணியாராதலின் பரிமையாளர்னா அப்படிதான் இதுவாக பண்றாங்க அவங்க எல்லாம் ஒரு எழுதாம போனாங்க என்ன பண்றது சூழ்த்து மது கரமுறாலும் தாரோயை வண்டுகள் சூழ்ந்து அப்படியே மொய்த்து அதனுடைய தேனி உண்பதற்காக எண்ணுகின்ற அப்படிப்பட்ட அருமையான மாலை அணிந்திருக்கின்ற பெருமானாயினி தாரோயை நாயடியேன் அடியேன் எதுக்காக வாழ்த்துகிறேன் என்று கேட்டால் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனி எனவே தேவரல் என்னன்னு கேட்டா அவர்கள் தாம் உயரவும் தம்மையெல்லாம் மற்றவர்கள் தொழவும் இப்படி கேட்டாங்க அடியேன் அதற்கெல்லாம் இல்லை இந்த ஆன்மா சுவாமி உன் திருவடியில வந்து அடைஞ்சிடணும் வேற எதுவும் எனக்கு விருப்பம் இல்லை இந்த ஆன்மா உன் திருவடியில அடையணும் அவ்வளவுதான் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை இதுக்காகத்தான் நான் வணங்குறேன் அப்போ தேவர்கள் போன்றோர் வணங்குவது எதற்கு நம் போன்றோர் வணங்குவது எதற்காக ஆக வேண்டும் என்றால் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் இந்த துன்பம் தருகின்ற பிறப்பு நீங்க வேண்டும் என்பதற்காக அடியேன் பரவுகிறேன் ஏன் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகளல்கள் வெல்க என்றார் முன்னும் இந்த பிறப்பினை நீக்குவதற்கு ஒரே ஒருவன் இருக்கின்றான் என்றால் அது இறைவன் என்று வேறு எவரும் இல்லை அதனால் உன்னை நான் வந்துகிறேன் என்று சொல்லி தம்முடைய அமைப்பையும் சொல்லுகிறார் இனி பரவுவாரிமையோர்கள் பாடுவனால் வேதம் பாருங்க ஒரு அருமையான குறிப்பு இமையோர்கள் பரவுவார் பாடுவனால் வேதம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும் பாடுவன நாள் வேதம்னர் அவங்க எதை பாடுவாங்கன்னா நாள் வேதத்தையும் பாடுவாங்களாம் பரவுவார்னா பரவுதல் என்றால் தன்னுடைய வாயினால தோன்றியவற்றை சொல்லுதல் பாடுதல் என்பது வேதங்களை பாடிவிட்டாங்களாம் அப்போ பரவுதல் என்பது தன்னுடைய வாயினால பெருமானி நீ தான் இருக்கிறப்பா என்னை யாரு காப்பாற்ற முடியும் என்று சொல்லி சொல்றது பாருங்க இதெல்லாம் உரைநடையாக இருக்கின்ற அந்த வசனங்கள் அல்ல பாடுவன நாள் வேதம் பாடுவது என்னன்னா வேதங்கள் முன்னே போயிருக்கு அதை வெட்டி எடுத்து பாடி அப்போ உரைநடையாலும் பெருமானை வாழ்த்துவார்கள் அந்த இது முன்னிருக்கிற வேத மொழிகளை கொண்டும் இமையர் வாழ்த்துவார்கள் அப்படின்னு அல்லவா இப்ப அருணகிரிநாதர்கிட்ட வாங்க இங்க அருணகிரிநாதர் சிக்கடம் மற்றதெல்லாம் இருக்குது அல்லவா நால்வர் நற்பணி மன்றம் என்ன இது என்ன இப்படி பலவித அமைப்பு எல்லாம் இருக்குது காஞ்சிபுரத்துல அப்படி இருக்குது காஞ்சிபுரத்திலையும் பல்வேறு மன்றங்கள் அமைப்பு இருக்குது அது போல திருவண்ணாமலையிலும் பல்வேறு மன்றங்கள் இருக்கின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நெறியில போய்கிட்டு இருக்காங்க அப்படி அமைந்து அப்படி வருகின்ற பொழுது என்ன சொன்ன பரவுவார் இமையோர்கள் பாடுவனால் வேதம் அப்ப பாடவும் செய்கிறார்கள் பரவும் செய்கிறார்கள் இந்த பரவுதல் என்பது என்ன என்று கேட்டால் வாய்மொழியாக அவரை பாராட்டுவது பாடுவது என்பது வேதங்களை பாடுகிறார்கள் அப்படி என்ன இருதிரத்தாலும் ஆண்டவனை வணங்குகிறார்கள் இல்லைங்களா இருதிரத்தாலும் வணங்குகிறார்கள் இதை அருணகிரநாதர் எப்படி குறிக்கிறார் எப்படி குறிக்கிறார் தெரியுமா அருணகிரிநாதர் பாடுவது அவரும் பாடுறேன்னு சொல்றாரு ஆனா உடனடியாக இருப்பதை வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே வசனம் அதான் உடைநடையினால என்ன உடையநில பரவு வாரிமையோர்கள் தந்தம் வாயினால தோன்றியவற்றை எல்லாம் சொல்லி பெருமானை வணங்குவார்கள் அது எது வசனம் வசனம் மிகையேற்றி மறவாதே மனது துயராற்றில் உடலாதே இசைவியல் ஷடாட்சரம் அதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயி என்று சொல் ஆகவே அப்ப உரையினாலும் வாழ்த்தலாம் செய்யுளாலும் வாழ்த்தலாம் பெருமான் அவன் எதை வாழ்த்தினாலும் அவன் ஒண்ணு அதுக்காக ஒண்ணு இப்படித்தான் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லவே இல்லை அதனால ஆகவே பரவுவாரிமையோர்கள் பாடுவனால் வேதம் குறவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் குறவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் குறாமலர் அணிந்திருப்பாங்களா அம்மா அந்த மாதிரி கூந்தல் குடல்னா அந்த கூந்தலை உடைய பெண் உமையம்மை கூருடையாள் உன்னில செம்பாதியாக இடது பக்கம் இருக்கிறாளாம் அவள் ஒரு பாகம் ஒரு பக்கத்தில் இருக்க இருக்கும்படியாக நீ இருக்கிறாய் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மெய்யன்பர் விரவுவார் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து உன்னை வந்து வணங்குவார்கள் அப்படி இப்ப வணங்குவார்களாம் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அடியானே அடியவர்களும் அந்த மாதிரி வந்து வந்து கலந்து வந்து உன்னை வேண்டுவாரலாம் ஆனால் இவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியை கண்டுவிட முடியுமா என்கிறார் இங்க ஒரு கேள்வி ஒண்ணு போடுறார் சித்தாந்த அறிவு இருந்தாதான் இதை கொஞ்சம் சொல்ல முடியும் என்ன பண்ற இப்ப வாயினால வசனமா பாடட்டும் அல்லது பாடலாக பாடட்டும் அது பெருமான கருத்து வேற்றுமே இல்லை இப்படி எல்லாம் இருக்குது அல்லவா சரி ஆனால் மெய்யன்பர் இப்படி இருக்காங்க உன்னோடு கலந்து கலந்து கலந்து கலந்து வந்து வந்து பணி செய்து கொண்டிருப்பாங்க உங்கள்கிட்ட அடியார்கள் அவர்களை வந்து மேன்மேல் உன் உன்னுடைய திருவடி வந்து வணங்குவாங்க ஆனால் இவர்களெல்லாம் உன் திருவடியை காண முடியுமா என்றால் அப்ப ஒரு மெய்யன்பரலும் அடியாரும் காண முடியாது இருக்குமா நான் திருவடி எங்க இருக்குன்னு நம்ம தான் எதுக்கு பேசணும் திருவா